சூர அந்நஸ்ரு அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் அல்லாஹ் உடைய உதவியும் வெற்றியும் வரும்போதும் மேலும் அல்லாஹுவின் மார்க்கத்தில் மக்கள் அணி அணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும் போதும் உம்முடைய ரப்பின் புகழை கொண்டு துதித்து தஸ்பீஸ் செய்வீராக மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக நிச்சயமாக அவன் சௌபாவை பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக் கொள்பவனாக இருக்கின்றான்